அத முதல் பாட்டுனா அடிப்பிச்சிருவாங்க மங்கையரசி வளவர் போன் பாவை அருமையா பாடுவாங்க என்ன பண்றது எனவே தாலி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி அதனால பெருமானுக்கு அப்படி பண்ணல யாருக்காகவும் மறைக்க வேண்டியதில்லை நல்ல அருமையா சந்தனம் பூசிக்கிட்டே இருப்பாரு அதனாலதான் நம்முடைய அறுபத்தி மூன்று அடியவர்ல ஒருவர் சந்தன குழம்பையே வைத்தவர் யார் மூர்த்தியார் அவ்வளவுதானே மூர்த்தியா மூர்த்தியார் சந்தன கட்டையே நினைத்து அந்த ஒரு பணியை செய்யும் அப்படி வர வேணாமா பெரிய பிராணத்தில் அந்த அடிவர் யார் அவர் தான் மூர்த்தியா தான் எனவே சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி அப்படி சிந்தனைக்கு அரிய சிவம் ஏன்னா நீங்க என்னதான் நம்ம சிந்தனை சிந்தனை பண்ணாலும் கூட நமக்கெல்லாம் மனம் ஒரு எல்லை உடையதானே அவ எல்லையில்லாத பெரும் பெருமான் அப்படி எல்லையில்லாத பெருமானை நம்ம ஒரு சிந்தனையில் அழைக்கிட முடியுமா அதனால சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி மந்திர மாமலை இமயமா இருக்கலாம் இன்னும் பெரிய மலையா கூட இருக்கலாம்வா அப்படி மாமலை மேயாய் போற்றி எந்தமை இன்னொன்னு கூட சொல்லலாம் மந்திர மாமலைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரம்ங்கிறது பிரணவம் ஓங்கார வடிவாயிருக்கிற அந்த பெரிய மலை மேல் இருக்கின்ற பெருமானி என்று கூட சொல்லலாம் ஓங்காரமே மலை அந்த மலையில் இருக்கின்ற பெருமான் அப்ப ஓங்காரத்துக்குள்ளதான் பெருமான் இருக்கிறானா ஆமா யாண்டு கண்டனீர் எங்க பாத்தீங்க ஓங்காரமேனல் திருவாசி உற்றதனில் நீங்கா எடுத்தே நிறை சுடராம் உண்மை விளக்கம் சாத்திரம் பதினாலுல இது எங்களுக்கு தெரியல மாட்டேங்குது சாமி ஆங்காரமற்றார் அறிவர் சிவஜீவ ஆங்காரமற்றார் அறிவர் அணிதில்லை அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின் ஓங்காரமே நல் திருவாசி அதுக்குள்ள இருக்கிற பெருமான் திருவைந்தெழுத்தே பெருமான் என்று சித்தாந்த சாசனம் சொல்லுது எனவே மந்திர மாமலை மேயோய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அந்த புலியினுடைய அந்த மார்பகத்துல ஒரு மான் அருந்தும்படியாக செய்தாய் மான் பால் அருந்தும்படியாக செய்தாய் அப்படின்றது அது எது எந்த படலாம் எந்த படலாம் அறுபத்தி மூணு திருவாரணத்தில் பால் எடுத்தது வரல பண்டி குட்டிக்கு முளை கொடுத்தது இவரே கொடுத்தது மானுக்கு புளியன் மடியிலிருந்து பால் இருந்தபடியா செய்தது இல்லையே இருந்தா பொறுத்திருந்தே பார்ப்போம் திடீர்னு தொழிலாளர் சொல்லுவாங்க பொறுத்திருந்து பாருங்க புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைகடல் மீமிதை நடந்தாய் போற்றி கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கடல்ல நடந்தாருங்கிறாரு கடல் நடந்தது சம்பந்தி இல்ல சம்பந்தியில நடந்தது இது என்னரு சம்பந்தி கடல்ல பாலம் போட்டு பாலம் போட்டு நடந்தது இல்ல எங்க ராமேஸ்வரத்துல பாத்துல நடந்தாரு இலங்கைக்கு போனாரு அதனால அதனால வந்து கடல் நடந்தான் போனாரு என்ன பண்ணாரு இவர் போகல அப்படின்னாரு ஆனா இவர் எப்படி எப்படி இருந்தாரு அந்த ஏழு கடலையும் இங்க அழைச்சு பார்த்தாராம் அதுல நடந்ததான் எங்க கடல் அழைத்த படலம் எங்க திருவிழா பண்ணதுல வரலாறு தெரியாத மாமி காஞ்சனமால மக வந்து நம்முடைய மீனாட்சி அம்மை மகளை மணந்துகிட்டார் மாமி பேர் என்ன காஞ்சனமால மாமா வந்து மலையத்தூசன் மலையத்தூசன் முன்னையே கொஞ்சம் வீடு பேர் அடைஞ்சிட்டார் வீடு பேர் அடைஞ்சாலும் சொல்லக்கூடாது முத்தி நிலையில அந்த எல்லைக்கு போயிட்டார் இந்த மாமிக்கு என்ன வருத்தம்னு கேட்டா அப்படியே தனி தனியா இருக்க கொஞ்சம் வருத்தம் என்னன்னா என்ன வருத்தம்னா ஆடி அமாவாசை வந்தது ஆடி அமாவாசை வந்த உடனே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே அடிக்கடி மூலையில போறது கொஞ்சம் இப்படி கண்ணை கசக்கிறது போய் பொண்ணு கேட்கும் மகதானே ஏம்மா அப்படின்னா ஒண்ணுமில்ல ராஜா ஒண்ணுமில்ல ராஜா திரும்ப திரும்ப இப்படி போயிடுச்சு இந்த மாமா மாப்பிளையும் பார்த்திருக்காரு மாப்பிள்ளை யாரு சோமநாத் சுகேசர் அந்த காலத்துல மாமியெல்லாம் மாமனார் பார்க்கறது மாமியும் மருமகனும் பார்த்ததே கிடையாது பேசணும்னா கதவை முக்காவாசி அடைச்சுக்கிட்டு பாப்பாவை பார்த்துங்க அப்பப்ப வந்துட்டு போங்க அங்கிருந்து வர்ற மாமி நான் வராம என்ன எந்த எங்க இருக்க கதவு கந்தன் அப்படிலாம் இருந்ததாக கேள்வி நல்லவா அப்படி அப்படி அப்படி வந்து மருமகன் ஆனா இந்த மருமகன் அப்படிப்பட்டதான் பழைய சம்பிரதாய மருமகன் தான் இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து அழுகுறாங்கன்னு லேசா எப்படி தெரிஞ்சிருக்கு உடனே கூப்பிட்டாங்க மீனாட்சிய ஏன் மாமி அழுகுறாங்க அப்படின்னு சும்மா சொல்லு நீ மறைக்காத என்ன ஒண்ணுமில்ல ஆடி அமாவாசை வருது இது வரைக்கும் அமாவாசை என்ன கடல்ல எங்க அப்பா கைய பிடிச்சி எங்க அம்மாவும் கையை ரெண்டு பேரும் கோத்து கடல்ல குளிப்பாங்களாம் அவங்க இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க அப்படியா நான் சொல்றேன் மாமியா இப்படி இருந்தவன மருமகன் துடிக்கிறாருன்னு மாமி எப்படி நினைக்கிறாங்க இதுக்கு என்ன பிரமாதம் இது வரைக்கும் எங்க போவாங்க ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்தில் குளிப்பாங்க இனிமே மாமியெல்லாம் அக்னி தீர்த்தம் போக முடியல மதுரையிலேயே ஏழுகடல் அடைத்தப்படலாம் ஏழு கடல் அப்புறம் அப்பா மலையத்தோசனை அழைத்தப்படலாம் ஆடா குளிக்க சொல்லு மாமியை அதனால நீங்க மருமகனை பெத்தீங்கன்னா எங்க சொக்கநாதரா மருமகனை பெறுங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதம் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடையவே கிடையாது இவன் ஜீவ மாமியனுடைய கருத்தறிந்து முடிப்பான் தன்னை கருத்தறிந்து முடிப்பான் யாரு மாமியனுடைய கருத்தறிந்து சொல்லக்கூட வேண்டியதில்லை மாமியை போட்டு அறுத்துக்கிட்டே மாமி செயின் போட்டுருக்காங்களே அது எப்ப செஞ்சது நல்லா இருக்காது நல்லா ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னா தண்ணி நீ தான் எடுத்துட்டு போடா பாப்பான்னு கொடுத்துட்டுமேன்னு இதுக்கு எனக்கு இவ்வளவு மீசை ஏண்டா மாடேனுங்களா <laughs> மீச வேற நீ வேணா மாமி போட்டுருக்கிற செயின் பார்த்துட்டு என்ன பண்ண மாமி போட்டுருக்கிறது எங்க மாடல் கொண்டாந்து காட்டு காட்டிட்டு இருந்தேன் மாமி நீங்க வச்சுக்க மாமியார் ஏன் அது பாப்பா தான் இருக்கும் நல்லா இருக்குது மாமி நீங்க போட்டுங்க அவளுக்கு நான் பண்ணி போடுறேன் அப்படின்னு போட்டால மாப்போசி மீச வச்சுக்கலாம் மெதுவா மாமி இதை எடுத்துட்டு வந்துடும் <laughs> ஏண்டா நீங்க அதனால சொக்கநாதர் மாதிரி மாப்பிள்ளையா இருக்கும் மாப்பிள்ளைன்னா அப்படி இருக்கணும் அதனால எங்கேயாவது ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் பேசாதீங்க ஆசீர்வாதத்துல என்ன சொக்கநாதர் போல் மருமகனும் மீனாட்சி அம்மி போல் பாப்பாவும் வாழ்க வணக்கம் எங்க எட்லி இருக்கா சாம்பார் இருக்கா சாப்பிட்டு வந்துருங்க ஆமாமா ஏன்னா கல்யாணக்காரனுக்கு நேரம் ஆகுது நமக்கு நேரம் ஆகுது இப்ப நமக்கு நேரம் ஆகுது இப்படி எல்லாத்துக்கும் நேரம் ஆகும் போது அங்க போய் வளர்த்துக்கிட்டு இருந்தா சிவ சிவ சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும் போல் வாழ்க அவ்வளவுதான் அருமை போதும் அதுல எல்லாம் அடங்கி இருக்குது அவ்வளவு அடங்கி இருக்குது தெரிஞ்சவனுக்கு தெரியாதவன் போயிட்டு போறான் நமக்கு என்ன அதனால எழுகல்லையும் அழைத்தார் மாமிக்காக மாமிக்காக மலையத்துசன் மாமனாரையும் அழைத்தார் எழுகடல் அழைத்த படலம் அப்புறம் மலையத்துசனி அழைத்த படலம் ரெண்டு படலம் அதனால நீ மீமிசை நடந்தாய் போற்றி எனவே தான் அழைத்த ஏழு கடல் இருக்குல்ல அந்த ஏழு கடல் இருக்கிறத அப்படியே போய் அளந்து பார்த்தார் ஓ இதுவா அப்படியாப்பா அதெல்லாம் எந்திரிச்சுன்னு வணங்குச்சு அப்படின்னு அப்படி பெருமான் இருந்தாலும் கருங்குருவி கண்டு அருளினை போற்றி இது கரிக்குருவிக்கு உபதேசித்த கறிக்குருவிக்கு கரிக்குருவிக்கு என்று ஒரு படலமே இருக்குது இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி இந்த யாரெல்லாம் எந்தெந்த ஆன்மாக்கள் உன்னை நினைக்கிறதோ அவர்களுக்கு இந்த புலனெல்லாம் அவருடைய மயக்கம் தீர இருக்கும்படியா செய்வாராம் அப்படி இருக்கும்படியாக செய்கின்ற பெருமானி வணக்கம் இதெல்லாம் கூட கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்டு சிவகாசி மாதிரி எதுனா எழுதலாம் இந்த நாலு அகவல்யம் இல்லைங்களா இந்த அகவல் என்ன திருவாசகத்தில் திருவிளையாடர் போன திருவிளையாடர் புராண வரலாறுகளாக இடம்பெற்றவை அவை அவை விளக்குக என்று ஒரு கேள்விகளாம் அப்ப திருவிழாப்பான வரலாறாக எத்தனை இருக்கிறது என்பதை பார்க்கலாம் திருவாசூரிவிக்கன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படியுறப்பயின்ற பாவக போற்றி படியுறப்பயின்ற பாவக போற்றி அது என்னது படின நிலம் இந்த உலகத்துல பயின்ற பாவகம் அருமை அருமை என்னன்னு கேட்டா எங்கேயோ இருக்க வேண்டிய நீ அண்டமெல்லாம் கடந்த பரம்பொருள் ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூட நடந்து வந்து அவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பாவக அவனுக்கு அருள் செய்கிறாய் என்கிறது அப்போ அதனாலதான் நம்முடைய பின்னால இருக்கல இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு இங்க இருக்குது இங்க இருக்குது திருப்பள்ளிச்சில எத்தனாவது பாட்டு பத்தாவது பாட்டு தேவர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்களாம் என்னது நாங்க போய் அடாராடா திருவண்ணாமலையில பிறக்கலையே சிவகாசியில பிறக்கலையே ஏன் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றாரு நீங்க தேவலோகத்துல சிவலோக பெருமாள் ஆட்கொள்ள இந்த மண்ணுலகத்துலதான் இருக்கிற உயிரில ஆட்கொள்றாங்க ஏன்னா இதான் கரும பூமி இங்க இருந்துதான் நீங்க மோட்சம் போலாமே தவிர தேவலோகத்திலிருந்து போக முடியாது தேவலோகத்துல மீண்டும் இங்க வந்து மீண்டும் பிறந்து இங்கிருந்துதான் தான் முக்கிய உலகத்துக்கு போலாம் அதனால படியுற பயின்ற பாவக போட்டி இந்த மண் உலகத்துல எப்படியெல்லாம் என்னென்ன ஆன்மாக்களை எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்து வீடு பேர் வழங்கி இருக்கிறாய் அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி அடி நடு ஈறு நடு இதுக்கு நான் ஒரு சொல்ல வேண்டாம் முந்திய மூதல் நடு இறுதியும் தண்ணி பட்டவர் அதனால பக்கத்துல ஒரு கோலை வச்சுக்கிட்டு தமிழர் மண்டு மண்டு கொடுக்குற மாதிரி அடியோடு நடிகேறு ஆனாய் போற்றி முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முன்னே வந்திருக்குது அப்புறம் நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி இதைத்தான் நான் தொகுக்கணுங்கிறேன் நீங்க மணிவாசகர் வரலாற்றை வேறு பிற நூல்களை கொண்டு தொகுக்காமல் திருவாசகத்தை கொண்டே தொகுக்கணும் அது சத்தியமான வாக்கு சத்தியமான வாக்கு வேற எந்த துணையும் வரப்படாது அப்படி தொகுக்கலாம் தொகுக்கலாம் அதில் இது வரலாம் யாருக்கு பாண்டிரா பாண்டி மன்னன் கீழ் அமைச்சராக மாண்புமிகு அமைச்சராக இருந்தாரா இருந்தார் எப்படி யார் சொன்னா இப்படி எல்லாம் சில குறிப்புகள் அங்காங்க வருவது கொண்டு தெரியலாம் அதுல என்ன சொன்னாராம் தனக்கு பேரரசராக இருந்த அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு என்ன செய்தான் பெருமான் நரகோடு சுவர்க்கம் புகாமல் நரகத்துக்கோ சுவர்க்கத்துக்கோ போகாம அதற்கு மேலாய வீட்டுலகத்தை வழங்கினான் என்று சொல்லுவோம் அப்போ இந்த மாண்புமிகு அமைச்சர் இருந்ததுனாலதான் அந்த அரிமர்த்தன பாண்டியன் வீடு பேரடைய முடியும் ஏன் இவ்வளவு பெரிய ஞானியை தன்னுடைய அமைச்சராக வைத்ததுனால வைத்ததுனால போற போக்கில் பாண்டியரை பற்றி ஒரு குறிப்பு நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் கீழே இருக்கிற நரகத்துக்கோ மேல இருக்கிற சொர்க்கத்துக்கோ நாம இருக்கிற இந்த உலகத்து நானிலம் இந்த உலகத்துக்கு எல்லாமே இவற்றுக்கெல்லாம் மேலா இருக்கிற முத்தி பேச்சினை வழங்கினான் அப்போ பாண்டி மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் வீடு பெயரடைந்தவன் என்று தெரியும் இதனால் திருவாசகத்தார் ஆரியோடு நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியற்கு அருளினை போற்றி ஒழிவர நிறைந்த ஒருவ போற்றி ஒழிவர நிறைந்தனர் யாண்டும் நீக்கமர நிற்பவன் எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா என்றும் யாண்டும் இருக்கும்படியான இருக்கின்ற பெருமன் செடுமலர் சிவபுரத்து அரசே போற்றி ஆயினும் நீ எப்பொழுதுமே இருக்கிற இடம் சிவபுரம் தான் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் அது சிவபுரம் கழுநீர் மாலை கடவுள் போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி கடுநீர் மாலை அணிந்தவன் எப்படி இந்த அருகம்புல் அணிந்தது எப்படி ரொம்ப ரேர் எங்கேயா சொல்றதோ அது போல கடுநீர் மாலை அணிந்தது ரொம்ப செங்கடு நீர் செங்கடு நீர் அது முன்னோடத்துல வந்திருக்குது எங்கேங்கிற சஸ்பென்ஸ்ல வச்சிருவோமா இப்ப நம்ம நாலுலயே வந்திருக்கு இந்த நான்கிலேயே முன்னையும் வந்திருக்கிறது எது கருநீர் மாலை அணிந்தவன் அடுத்த மாசம் பார்ப்பேன் இன்னொன்னு அல்லவா இப்படியே இருந்து நீங்க வினாலாம் கொடுத்து எழுதுவோம் சிவகாசி மாதிரி திருச்சிரப்படி சொன்னோடனே நாங்க ஒரு தடவை சிவகாசி வர்றீங்க வாங்கன்னு சொன்னோம் வாங்க எனவே கடுநீர் மாலை கடவுள் போற்றி பிறகுடன் வருகிறது அது எந்த இடம் அடுத்த மாதம் நீங்க சொல்லுவீங்க தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி யார் வணங்குகிறார் அவனுடைய மையல் மயக்கமெல்லாம் நீக்குவானாம் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் தன் திரும்பி பிழைப்புன்னா பிழைப்பு என்னன்னா வாய்ப்பு என்னன்னு அப்படிங்கிற பிழைப்புன்னா இன்னதுதான் செய்யறது இன்னதுதான் விட்டுறது அப்படிங்கிறது எதுவும் தெரியாது எதை செய்யணும் எதை விடணுங்கிறது கூட தெரியாது சுவாமி பிழைப்பு அதாவது தவறு தவறது இதை விட்டுணும் வாய்ப்பு இதை எடுத்துக்கணும் இந்த மாதிரி எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு கூட தெரியாது சுவாமி அவ்வளவு மக்கு பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயின் குழைத்த சொல்மாலை கொண்டருள் போற்றி இந்த இந்த வாசகத்துல குழைத்த சொல் மாலை ஏதோ மனம் குறைஞ்சது சொல்லி வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் சுவாமி இது பெரிய ஞானிகளுக்கோ அல்லது பெரிய அறிஞர்களுக்கோ நான் சொல்லல அதை ஏத்துக்கொள்ளணும் திருவள்ளியில் ஏத்துக்கணும்னா பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி அது என்னது புறம் பல பலங்கிறது என்ன முப்புறம் தான் முப்புறம் தான் நம்ம அங்க போனா போன இலக்கணம் எழுதியிருக்காங்க போற போக்கு எழுதி வச்சிருக்காங்க நன்னூல்ல யாரு சாமி சாமி எழுதிச்சுன்னு சிவஞான சுவாமின்னு அர்த்தம் என்ன இலக்கணத்தை கை வச்சதால இருந்தாலும் துறவியாயிருந்து இலக்கணத்திலையும் கை வச்சது சிவஞான சுவாமி தான் அதனால நாங்க வகுப்புல எதுன்னு சாமி சொல்லிச்சுன்னு சொன்னோம்னா ஈக்குவல் டு சுஞான சுவாமிகள் தெருவில் போறதெல்லாம் இல்ல எந்த சாமியும் கேட்கக்கூடாது எந்த சாமியும் கேட்கக்கூடாது சாமி சொல்லிச்சுன்னா சீக்குவல் டு சிவஞான முனிவர் அப்படின்னு எழுதினார் ஒன்று இரண்டு பல என்பன வடநூல் வழக்கு நீங்க ஒன்று ரெண்டுனா ரெண்டு தான் சொல்லணும் வட சொல்ல பலன்னு சொல்லப்படாது மூணுன்னா தான் பலங்களாம் ஆனா தமிழ்ல ஒன்று அல்லன வரலாம் பலன் இரண்ட கூட பலர்னு சொல்லலாம் தமிழ் வழக்கு இது ஆனா வடமொழி வழக்கு இரண்ட வந்து ரெண்டு தான் சொல்லணும் ரெண்டுக்கு மேற்பட்ட மூன்று முதலைத்தான் பலன்னு சொல்லணும் போற பொருள் ஒன்று இரண்டு என்பன தமிழ் மொழி வழக்கு ஒன்று அல்லாத ஒன்று இரண்டு பல என்பது வடமொழி வழக்கு ஒன்று அல்லாதவெல்லாம் பல என்பது தமிழ் வழக்கு ஆதரின் மிக போற போக்குல நன்னூலுக்கு வரையில் போது அப்ப புறம்பல எரித்த என்று சொன்னார் முப்புறம் முப்புறம் தமிழ் வழக்கும்படி பார்த்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்டது முப்புறம் வடமொழி வழக்குக்கு பார்த்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டுக்கு மேற்பட்டது மூன்று பல எனவே எப்படி ஞாபகத்து சொல்லாம இருக்கிறது சொல்லாம அப்ப புறம் பல என்றால் ஒரே எழுதுன தெரியுமா சிங்க மாதிரி இதெல்லாம் எழுதுன திருவார்த்து புறம் பல என்றால் தமிழ் வழக்கும் வடமொழி வழக்கும் பற்றி அதுக்கு மேல் இவனுக்கு வழங்கிச்சுப்பா என்ன என்ன என்ன சொன்னீங்க தமிழ்நூல் வழக்கும் வடமொழி வழக்கும் பற்றி அது என்ன வழக்கு ஒன்று அல்லாதெல்லாம் பலங்கிறது தமிழ் வழக்கு ஒன்று இரண்டு அதுக்கு மேல இருந்தால்தான் பல வழக்கு சொல்றது வடநூல் வழக்கு எனவே நீ தமிழ் வழக்கின்படி பார்த்தாலும் வடமொழி வழக்கின்படி பார்த்தாலும் புறம்பல எரித்த புராண போற்றி பல என்பது பொருந்தும் பழைய உரைகள் படிக்கும்போது பல்வேறு திடீர்னு வடமொழிக்கு தமிழ்மொழிக்கு என்ன வேற்றுமை அது போல என் குணங்கள் எங்கே இருக்குது சைவாமத்தில் கண்டது பாழாப்போன உரைய படிச்சாதானே விளங்கும் இல்லைன்னா எப்படி விளங்கும் முருகா எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துட்டாங்கல்ல மக்கு எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துட்டு என்ன பண்றது அதனாலதான் வர்ற பொழுது ஒண்ணும் தெரியலன்னு என்ன தெரிய போகுது பிழை புறம்பல எரித்த புராண போற்றி பாரம்பரம் சோதி பரணி போற்றி பரம் பரம் பரம்ன மேலான இன்னொரு பரம்ன மேலான மேலாயினவற்றுக்கெல்லாம் மேலாயம் ஒளி அல்ல மேலாய ஒளிக்கெல்லாம் மேலாய ஒளிவுடைய பெருமானி வணக்கம் போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புயங்க பெருமான் இந்த கருத்துக்கு ரெண்டு பொருள் பாம்பு பாம்பினை உடையவன் ஒரு விதமான ஆடல் பெருமான் ஆடுகிற ஆடல்ல புயங்க ஆடல் ஒண்ணு அது எப்படி ஆடுவதோ என்னமோ தெரியாது அந்த ஆடல் உடையவனி என்றும் ஒரு பொருள் உண்டு இந்த ஒரு பொருளும் புயங்க போற்றி போற்றி புராண காரண புராண காரண ரொம்ப அருமை புராணம் பழமையானது காரணம் இன்னைக்கு பழமையாக இருக்கிற பொருள்கள் எவையவே உண்டோ அவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருடே ஒத்த வழியில போய் பாத்தீங்களா திருவாசகத்துக்கு திருவாசக கருத்துரை என்ன புராண காரண போற்றி டு முன்னை பரம்பொருட்கு முன்னை பரம்பொருளே என்றவாறு என்றவாறு அப்படிதான் ஒரு எழுதுவாங்க திருவாசு திருவாச அசைக்க முடியுமா அசைக்க முடியுமா நம்ம இருக்கிற ஒரு ஆள் உரை செஞ்சானா தூக்கி திருவாசு திருவாசு ஒரே புராண காரண போற்றி முன்னை படம்பொருளுக்கு முன்னை படம்பொருளே என்றவாறு தொட முடியுமா அது உரை அது உரை என்ன பண்றது போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி பெருமானி வணக்கம் உனக்கு வணக்கம் வேறு எனக்கு வழியில்லை என்று சொல்லி அருமையாக நிறைவுபடுத்துகிறார் போற்றி திருவலை இனிமேல் இருப்பதெல்லாம் திருச்சதகம் அதனால இந்த அகவல் என்ற முறையில இந்த நான்கு விதமா நான்கு அமைப்பு இருக்கு இந்த நான்குல முன்னைய ஒன்றுதான் நமக்கு அதிகமா பயிற்சி சிவபுராணம் அப்படின்னா ஏழு வயசுலயே படிக்கலாம்னு சொல்லி படிச்சுட்டோம் மற்ற மூன்றும் கொஞ்சம் புதியதுதான் அதனால இந்த நான்கையும் அப்படியே நமக்கு மனசுல கொண்டு வரணும் கொண்டு வர்றது அதுல முதல்ல இருப்பதாவது மனசுல அப்படியே நெட்டு பண்ணிடணும் அது என்ன தினமுடியே பத்து வரி பன்னெண்டு வரி படிக்கிறது அப்புறம் படிக்கிறது படிச்சா தானா வந்துடும் இன்னும் பெரிய காரியம் இது மிக சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்றணும் அதுதான் நீங்க செய்யணும் மன்னிக்கணும் அல்லவா மன்னிக்கணும் இந்த நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை கூட்டு கூட்டு நம்முடைய பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ கூப்பிட்டு ஆனா நம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது பேர பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு மக மருமகனை பாத்துக்கணும் ஏன்னு ஏண்டா தாத்தா கூப்பிடறாரு திமிரத்துக்கு சொல்லுவாரு நீ பழம் பஞ்சாங்கடா நீ இங்க போ அப்படிங்கிற சிவசிவ சிவசிவ இருந்த தானே இருந்தபடி இருந்து காட்டி அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவர் தொடக்க வெல்வம் மனசில் நினைச்சுக்கிட்டு சரி என்னைக்கு ஒரு பொண்ணுமோ ஆண்டவனே உன் கையில் இருக்கு உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அது ஒரு சொல்லு போட்டு சிவன் எங்க சுத்தினாலும் எங்க சுத்தியும் ரெங்கரை செய்வின்னு வைணவத்தில் பழமொழி நம்ம எங்க சுத்தியும் திருமுறையில் விழுந்துருவோம் பொம்பல் அதை விட வேற என்ன கதி இருக்குது அப்படி சொல்லுங்க இல்ல அப்பா அம்மாவும் பையன் மருமகனும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா ஏன்டா தம்பி படிக்கிறியே இது படிடா திருவாசகண்டா படிச்சது நல்லது பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அது வரைக்கும் படிப்பான் நாளைக்கு ஆனா சின்ன பிள்ளை கேட்கும் அது வாங்கி தரேன் வாங்கி தரேன் சொன்னா கேட்கும் அப்படியே இப்படி படிக்கிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு பிளஸ் டூ வந்தாலும் நாளைக்கு எம்ஏ வந்தாலும் நாளைக்கு டாக்டரேட் எடுத்தாலும் கூட அந்த பழக்கம் இவன் ரொம்ப வேற எங்கேயா பழகினா கூட அது சார் அந்த சாயந்தரம் மூங்கலன்னு என் கை அந்த தென்னீருக்குள்ள பட்டுதான் தீரும் ஏன்னா அப்படி பழைக்கு விட்டோம் அந்த பழக்கம் மூஞ்சின்னு கழுவுனா அதன் பிறகு என்ன இருக்குன்னு சிவ சிவ எந்த நேரம் எப்ப மூஞ்சி கழுவுனா அப்படி பட்டுன்னு எடுத்து அதுல இல்லாம இருக்க என்பது எல்லாம் அப்படியே மெதுவா அப்புறம் தண்ணியை நற்றவாகணும் நான் மறைக்கணும் சொல்லும் நான் அப்படிங்கிற மாதிரி இவன் மறந்தாலும் இவன் கை எங்க திருநீற்றை தொடும் நெற்றியில் இடும் அதெல்லாம் இனி செஞ்சால் வழிய பயனில்லை அப்படிலாம் செய்யும்படியான புண்ணியத்தை நமக்கும் தந்து கேட்கும்படியான புண்ணியத்தை இந்த மக்கள் பேருக்கும் வழங்கி எல்லாம் அண்ணாமலையார் அண்ணாமலையாரெல்லாம் செய்யணும் <laughs> நாம் என்ன செய்ய முடியும் ஆனா அப்படி வளர்ந்தாதான் இனி வருகிற சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கும் இல்லையா சாம்பலை பூசி சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின் தாழ் பரவி உலகற்கு இறங்கு கண்டாய் இறங்கு கண்டாய் இறங்கு கண்டாய் இருங்கங்க என்னும் காம்பலைக்கும் பனைத்தோழி கதிர்பூல்வன முலைமே நிற்கும் சடையாய் எம்மையாளும் பசுபதியே பசுபதியே பசுபதியே எம்மையாளும் பசுபதியே நின் தாழ் பரவி சாம்பலை பூசி தரையில் புரண்டு எம்பலி பார்கட்கு இறங்கு கண்டாய் இருங்கங்கையன்